திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி புறவம் திருச்சிற்றம்பலம் நரப நிறைவண்டரைந்தார் கொன்றை நயந்து நயனத்தால் சுரபம் செறிவண் கொடியோனுடலம் பொடியா விழி செய்தான் புறபம்பூரைவண் பதியா மதியார் புறமூன்றெறி செய்த இறைவன் நரவன் இமையோடேத்த உமையோடிருந்தானே உறவன் புலியின் உரி உரிதோலாடை உடைமேற்படனாகம் விரவி விரிபோ கச்சாவசைத்த விகீர்த்தன் உகீர்த்தன்னார் பொறுபெங்களிர் பிளிர உரித்து புறவம் பதியாக இரவும் பகலோ இமயோரேத்த உமயோடிருந்தானே பந்தமுடைய பூதம் பாட பாதம் சிலம்பார்க்க கந்தமல்கு குழலி காண கரிகாட்டெரியாடி அந்தண் கடல் சூழ்ந்தழகார் புறவோ பதியாவமர்வைதி எந்தம் பெருமான் இமயோரேத்த உமையோடிருந்தானே நினைவார் நினைய இனியான் பனியார் மலர் தூயினித்தலு கனையார் விடையொன் ருடையான் கங்கை திங்கள் கமல் கொன்றை புனைபார் சடையின் முடியான் கடல் சூழ் புறவதியாக எனையாளுடையான் இமயோரேத்த உமையோடிருந்தானே செங்கண்ணரவும் நகுவெண்தலையோ முகிழ்வெண் திங்களோ தங்கு சடையன் விடையனுடையன் கோபண ஆடை பொங்கு தீரைவண் கடல் சூழ்ந்தழகார் புறபதியாக எங்கும் பரவி இமையோரேத்த உமையோடிருந்தானே பின்னு சடைகள் தாழ கேழல் எயிறு பிறழ போய் அன்ன நடையார் மனைகள் தோறும் அழகார் பலி தேர்ந்து புன்னை மடலின் பொழில் சோழ்ந்தழகார் புறவம் பதியாக என்னையுடையான் இமையோரேத்த உமையோடிருந்தானே உண்ணர் கரிய நஞ்சையுண்டொரு தோழந்தேவர் விண்ணீர் போலிய அமுதமளித்த விடை சேர் கொடியண்ணல் பண்ணீர் சீரை வண்டரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணீர் சிறந்த இமயோரேத்த உமையோடிருந்தானே விண்தானதிர வியனார் கையிலை வேரோடெடுத்தான் தன் தின்தோளுடலோ முடியோ நெறிய சிறிதேயூன்றிய புண்தானொழிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக என் தோளுடையான் இமையோரேத்த உமையோடிருந்தானே நெடியாணீழ்த்த மறை மேலையனு நேடி காண்கில்ல படியாமே உடையான் பவள வரை போல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவார் இமயோழேத்த உமையோடிருந்தானே ஆலும் மயிலின் பீலியமணர் அறிவில் சிறு தேரர் கோலும் மொழிகள் ஒழிய குழுவும் தழலும் எழில்வானும் போலுவடிவோ உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலோ வகையால் இமையோழேத்த உமையோடிருந்தானே மாட நீடும் செல்வ புறவம் பதியாக மின்னாரிடையாள் உமையாளோடும் இருந்த விமலனை தன்னார்வஞ்சே தமிழின் வீரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னாள் பாடி ஆட பிரியார் பரலோகந்தானே பன்னாள் பா பரலோகந்தானே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்